இவ்வுலகே என்று எவ்வுலகையும் குறிக்கும் என்று உலகலாம் ஈண்டு உலகம் என்றது இவ்வுலகை மட்டுமின்றி அனைத்துலகங்களையும் குறிக்கும் அதனாலதான் உலகு எலாம் என்று சொன்ன பாத்தீங்களா அனைத்துலகம் அப்படி பிடிக்கணும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் அதுக்கு முன்னால அனைத்துலகங்கிறது என்ன வரையும் வராது கஷ்டம் தான் ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அதனாலதான் அங்க கமா போட்டுக்கணும்னு நம்ம எப்படி ஒண்ணு ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் அப்படி போவோம் அதான் போகக்கூடாது போகக்கூடாது ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் கம அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் அதான் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சீத சீத அதான் வேற ஒண்ணும் இல்ல கொஞ்சம் அப்படி வேற ஒண்ணும் இல்ல பொருள் உணர்வு ஒரு கம்ம போட்டுட்டு நிறுத்திடுவாங்க பரியாச்சேன்னு முடிக்க கூடாது ஆனா பொருள் உணர்வு நாங்க நிறுத்தணும் அருமையா போச்சு என்ன பெரிய காரியம் தொண்ணூத்தஞ்சு வரையில அப்படி எல்லாரும் முதல்ல பதினாறு வரையில பாருங்க ஒண்ணுமே இல்லை அப்படியே வந்து பெரிய நமச்சிவாய வாழ்க நான் அதெல்லாம் ஒண்ணும் பிரிக்க பிரிக்க எதுவும் இல்ல பலது அப்படிதான் இருக்குது நீயே உன் பொன்னடிகள் கண்டென்று வேடுத்தேன் உயன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்றமையா விமலா வெடிப்பாக வேதங்கள் வெடிப்பாக வேதங்கள்னு இருக்கும் ஆனா வெடிப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த வேதங்கள் கூட ஆழ்ந்து அகன்று உன்னுடைய அருமையை தெரிய முடியாது சுவாமி அந்த வேதங்களுக்கு இதுல சேர்த்துங்க அவ்வளவுதான் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற உண்ணியனே பெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாயனதெல்லாம் போயகல வந்தருளி அங்கெல்லாம் தப்பலாம் விஞ்ஞானமாகி மலர்கின்ற சுடரே அங்கெல்லாம் தானா போடலாம் சில அப்படி பிரிச்சுட்டோம்னா அருமையா முருகா அதனால இங்க ஆமா இமையவர்க்கு அப்படியான ஒன்னே சொன்னான் நம்ம இது வரைக்கும் உட்கார்ந்தே தப்பு எந்திரிங்க எந்திரிங்கப்பான்னா ஏன்னாரு அதான் அளவறுப்பதற்கு அரியவன் இமையவர்க்கே முடியாதுன்ட்டான் நாம இங்க உட்கார்ந்து என்ன பண்ண போறோம் அராராரா பொறுத்திருந்து பாருங்கள் அடியவர்க்கு எளியான் நல்ல உங்க மாதிரி திருவண்ணாமலை இருக்கிற எல்லாம் ரொம்ப எளியவனாக இருப்பான் உடனே ஒருத்தன் ஆராய்ச்சி பையன் ஆமா போங்க உங்களோட கன்ஃபியூஸ் அறியவேங்கிறீங்க எளியவேங்கிறீங்க அதனாலதான் அந்த பக்கமே நான் வர்றது இல்லை அவன் அறிவுல சொல்றது சரிதானே நீங்க அவன் வழங்காம சொல்லி என்ன பண்றது அண்டல் அடல்ட் அல்லவா மீசமணிச்ச குழந்தை அல்லவா அதனால நீ சின்ன போட சொன்ன உட்காந்து கை கட்டு கை கட்டான் வாய் பத்து அது கூட அந்த காலத்துல இப்ப எல்லாம் ஒண்ணும் முடியாது அது கூட ஏன் உட்காரணும் ஏன் உட்காரணும் வாயை பத்தணும் ஏன் பத்தணும்னு கேட்கும் அல்லவா இப்ப அப்படி ஆகி போச்சு அதனால பாவம் அந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர்ல கேட்கணும் என்ன எப்படி அவங்க அனுபவம்னு அல்லவா எனக்கு கூட தொடக்கப்பள்ளி ஆசிரியரா இல்லாம போனமே நினைக்கிறது ஏன்னா இந்த கல்லங்கவடு இல்லாத உள்ளம் சின்ன உள்ளம் அது பாடம் சொல்றதுங்கிற ஒரு தனி அமைப்பு இது அடல் தெரியுமா இங்க என்னென்னமோ இருக்குது அதுல இதுவும் வருது சொல்லுவா இங்க தன் தான் இருக்குன்னு அதுக்கு என்ன உலகம் தெரியும் இது தெரியும் எல்லாம் தெரியும் அதோட உங்க யார் கேட்குது அதோட உங்க கமராமேன் கேட்க வருது அல்லவா அதனால என் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு போயிட்டு போறான் அதனால அது அடர்த்த ஒரு விதமானது அப்படி போகுது அது அது சின்ன பிள்ளைகள் கொடுசு சரிங்களா சொன்னது அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கு ஒரு முறை நம்ம தெரியாம தெரியாமத்துக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு முன்ன ஒருவர் அவர் பெயர் பேர் சொல்லப்படாது அவர் படிச்சுட்டு இருக்கும்போது மாடி என் கல்லூரியில மாடி இருக்கு அது நாலு மைல் இருக்கும் வேணும்னு சொல்லுவான் கல்லூரி எத்தனை மைல் நாலு மைல் தான் அப்படின்னு எப்ப போறதுமா இல்லடா நாலு மைல் இருக்குன்னு அர்த்தம் இப்படி எல்லாம் விட்டடிக்கிறது உண்டு அந்த கல்லூரி பாவம் அப்படியே வந்து காக்கா ஒண்ணு பறந்து போச்சு அதை பார்த்துக்கிட்டே என்ன தம்பி என்ன பாக்குறேன் பண்ணார் காக்கா பறந்து சார் பார்த்துறேன் பாவம் சின்ன பையன் நீ என்ன பண்ணுவீங்க நாங்க பாடம் நடத்திட்டு இருக்குது அப்புறம் இல்லடா காக்கா எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் ஒன்னா வகுப்புன்னு அப்ப ஒன்னா வகுப்புன்னு தமிழ் கல்வியில் இருந்தது அந்த ஒன்னா வகுப்புங்கிறது சீக்குவல் டு இஎஸ்எல்சின்னு அர்த்தம் முதல் வகுப்பு ரெண்டாவது வகுப்புங்கிறது எஸ்எல்சி மூன்றாம் வகுப்புங்கிறது இன்டர்மீடியட் தமிழ் நான்காம் வகுப்புங்கிறது என்ட்ரன்ஸ் அப்பதான் புலவர நுழையறான்னு அர்த்தம் புலவர உள்ள நுழையறான்னு அர்த்தம் அப்புறம் நான்கு ஆண்டு எட்டு ஆண்டு படிக்கிறது அப்படி புலவர் எல்லாம் இருந்ததாக கேள்வி அந்த புலவர் நின்னாங்கன்னா நின்னா நிற்கிறதான் ஆகவே இப்ப இப்ப வந்து மூன்று ஆண்டு வச்சுட்டானே அப்ப எல்லாமே புலவர் படிக்கணும்னு சொன்னா நீங்க முதல்ல அடிப்படையாக நான்கு ஆண்டுகள் அதுக்கு என்னன்னு முதலாண்டு இரண்டாம் ஆண்டு ரெண்டாம் ஆண்டுன்னு பேர் இல்லை என்ட்ரன்ஸ் கீழே முதல் வகுப்புன்னே பேரு முதல் வகுப்பு ரெண்டாம் வகுப்பு மூணாம் வகுப்பு நாலாம் வகுப்பு அப்புறம் நாலாம் வகுப்புங்கிற என்ட்ரன்ஸ் அப்புறம் முதல் ஆண்டு ரெண்டு ஆண்டு மூன்றாம் ஆண்டு நான்காம் ஆண்டு எட்டு ஆண்டு அந்த எட்டு கொண்டார் தொட்டு கொண்டே நின்றார் புலமையில் விட்டு கொண்டார் அவர் உந்தீபர அந்த புலமை புலமைதான் அப்படிலாம் ஒரு காலம் இருந்த தமிழ் கல்லூரி போயிடுச்சு நினைக்கிறேன் எனவே எங்க ஆமா கருத்தினுள் உலகருத்துணை நினைந்து உளம் பெருங்கலம் செய்ததும் இலை நெஞ்சே அவன் மற்றது மாதிரி தன் முனைப்பினாலே அளவறுப்பதற்கு அறியவன் அறியவன் ஆனா பெருமானி நீ காட்டினால் என்று நான் காண முடியுமா என்று போய் விழுந்தா உடனே ரொம்ப எளியவன் ஆயிடுவான் அவ்வளவுதான் ஆகவே முரண்பாடு இல்லை யாருக்கு அரியவன் யாருக்கு எளியவன் என்று கேட்டா நான் கண்டுபிடுவேன் என்று போனா இந்த பிறவி இல்ல ஏழு ஏழு பிறவிக்கு காண முடியாது காண்பாரியார் கண்ணுதலாய் காட்டாக்கால் அப்பர் சுவாமி தேவாரம் பெருமானி நீ உன் திருவடியை காட்டி ஆட்கொள்ளனா வேற யாருப்பா ஆட்கொள்வது என்று போனா திருவடியை காட்டி அப்போ அளவறுப்பதற்கு அறியவன் இமையவர்க்கு ஏன் நான் காண்பேன் என்று போனது அறியவர்க்கு எளியன் எப்படிப்பா உன் திருவடியே அவன் அருள் ஆலே அவன் தாழ் வணங்கி உன் அருள் இருந்தா பார்க்கலாம் இல்லையானா பார்க்க முடியாது நீ தான் காட்டணும்பா என்று போன எளியான் ரொம்ப எளியவனா இருப்பான் அவன் களவறுத்து நின்று ஆண்டமை கருத்தினுள் கசிந்து உணர்ந்திருந்தேயும் உனக்கு அந்த காலத்துல குறுந்து வர தெரியல களவறுத்து களவுன்னு திருட்டுதான் என்ன திருட்டு இந்த பொறிகள் எதற்காக கொடுக்கப்பட்டதோ அதை விட்டுவிட்டு வேறொன்ன செய்யறது திருட்டுதல் திருட்டுதலம்னா நீங்க ஒருத்தருடைய பொருளை எடுத்துட்டு வந்தாதான் திருடுதல் அர்த்தம் அல்ல எதுக்காக கொடுக்கப்பட்டதோ அதுக்காக செலவு பண்ணாம வேற ஒண்ணு பண்ணீங்கன்னா அதுவே சீக்கிரட்டு களவு திருடுதல் அர்த்தம் திருட்டு பயல் அப்படிங்கிற அதனால என்ன தெரியுது இங்க யாரையும் குறிப்ப நல்ல கற்பனையே அலுவலகத்துக்கு போனோம்னா நமக்கு கொடுக்கப்பட்ட பணத்துக்கு நாம கொடுக்கப்பட்ட பணியை செய்வதுதான் நியாயம் நம்ம கொடுக்கப்பட்ட பணியை செய்யாம இருந்தோம்னு சொன்னா களவு திருடுன்னு அர்த்தம் அப்போ நம்ம கொடுக்கப்பட்ட பணிக்காகத்தான் அந்த மூன்று மணி நேரம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது சம்பளம் கொடுக்கப்படுகிறது அல்லவா ஓய்வூதியம் கூட கொடுக்கப்படுகிறது ஆனால் அந்த மூன்று மணி நேரத்தில் நமக்கு உரிய வேலையை செய்யாமல் இருந்தால் <laughs> என்னது திருட்டு பயன் அந்த களவு இந்த உடம்பு எதற்கு கொடுக்கப்பட்டதோ அது செய்யாமல் இந்த உலகியல் வெளிப்படுத்துவதனால இப்படி களவுன்னு சொன்ன களவு அறுத்து நின்று ஆண்டமை இந்த மாதிரி இருந்த நம்ம எல்லாம் நம்முடைய அந்த களவெல்லாம் நீக்கி இந்த உலகியல் எடுத்து விடுத்து ஆண்டமை நம்மை உயர்நிலைக்கு ஆட்கொண்டானே அதை கருத்தினுள் கசிந்து உணர்ந்து இருந்தேயும் உனக்கு எல்லாம் மனசுல புரியும் அல்லவா உனக்கு தெரியாதல்லவே நீ எப்படி இருந்தாய் இன்று எப்படி இருக்கிறாய் என்பதெல்லாம் ஒத்து நோக்கி பார்க்கிற அப்படி இருந்தும் கூட உல கருத்துணை நினைந்து உளம் பெருங்கலம் செய்ததும் இலை நெஞ்சே அருமை இந்த நெஞ்ச என்ன பண்ணணும் இதுக்குள்ள தன் தன்னா என்னென்னமோ இருக்கு அந்த என்னென்னமோ இருக்கிறதெல்லாம் நீட்டா அதெல்லாம் தொடச்சிட்டு என்ன அடியில் நல்லா அருமையா ஒரு அதாவது சாணம் தான் ரொம்ப முக்கியம் ஆவின் சாணத்துக்கு அந்த ஆற்றல் இருந்தது அப்படின்னு பெரியவங்க கண்டுபிடிச்சாங்க இன்னைக்கு மறுக்கல இன்னைக்கு மறுக்கல இன்னைக்கு ஆவின் நீருக்கு அந்த தன்மை இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆவின் சாணத்துக்கு கிருமி நீக்கிறது இன்னைக்கு ஆவின் நீருக்கு அந்த தண்ணி இருக்கு அதனால் தான் இனி இந்த கொஞ்ச காலத்துல ஆவின் நீரில் இருந்து சோப்பு தயாரிக்க போகிறார்கள் சோப்பு அருமையா அது உடம்பு போட்டு குளிச்சோம்னு சொன்னா ஒரு சொடி சிறு சிறங்க அந்த எதிர்விளைவுகள் எதுவும் இருக்காது எதிர்விளைவு கூட இருக்காது இப்ப நடக்க போகுது ஒரு பெரியவர் சொன்னார் அப்ப ஆவின் சாணம் ஆவின் நீர் இந்த இரண்டிற்கும் உலக நம்முடைய உடம்புல இருக்கிற கிருமிகளை நீக்குவதற்குரிய ஆற்றல் உண்டு யார் சொன்னது ஆங்கிலேயர் வந்த பிறகு அல்ல பி மு அன்னைக்கே தமிழன் உணர்ந்திருந்தான் உணர்ந்திருந்தான் அதனால இந்த உல கருத்துணை நினைந்து இந்த உள்ளத்தில் இருக்கிற அந்த கீழ்மைகள் எல்லாம் அதை இருக்குன்னு தெரியுதுல்ல அதையெல்லாம் நினைத்து உளம் பெருங்காலம் செய்த அது இலை நெஞ்சே அந்த தூண் தூசி துப்பெல்லாம் நீக்கி கொஞ்சம் வெள்ளையும் அடித்து அடியில தண்ணிக்கு இந்த ஆவின் சாணம் போட்டு நல்லா மெழுகி அதுல கொஞ்சம் கோலத்தையும் போட்டு இப்படி இருக்க சொன்னால்தான் ஆண்டவன் இருப்பான் நெஞ்சில நீ அழுக்காரு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா என்ற தரம் அந்த நாளையும் அஞ்சையும் அப்படி டன் டன்னா வச்சிருக்கிற புறங்கூறுதல் அதான் எனக்கு வேலையேங்கிற புறங்கூறி பொய்த்துயர் வாழ்தலில் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும்னு இப்படி உயிர் வச்சுக்கிட்டு இருக்கிறத விட இல்லாத போது ஒருத்தனை பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது உங்களதான் பேசிட்டு இருக்கு அப்படிங்கிறது முப்பத்தி ரெண்டையும் கீழே தள்ளணும் அல்லவா என்ன பண்றது அல்ல புறங்கூறி பொய்த்து உயிர் வாடுதலில் திருவள்ளூர் ரொம்ப ஓந்துட்டு இதே வேலையா வாச்சு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறத விட ஏ ஒரு கயிறு எடுத்துக்கிட தூக்கு போட்டுக்கிட எலிமருந்து கிடைக்கல தின்னு விடுற பாவம் திருவள்ளுவர் புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலில் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும் உனக்கு பெரிய அறமாய் போகும் உனக்கு நல்ல எதிர்காலத்துக்கு நல்லதுதான் அங்கே ஒரு சிலிப்பு கொடுத்தான் எம்ஏ படிக்கிற பையன் அவன் தான் செத்தே போறான் அவருக்கு எங்க அறம் ஏது ஆக்கம் ஏது ஏன்னா அறங்கூறும் ஆக்கம் தரும்னு திருக்குறள் இருக்குல்ல செத்தே போட்டான் அப்புறம் அவனுக்கு என்ன அறம் அப்புறம் என்ன ஆக்கம் இருக்குது திருக்குறள் சொல்றாரு பரிமையல்ல வந்த சிங்கம் அல்ல பரிமையில என்ன சிலிப்பு பெரிய ஊர்ல கூடாது என்ன போட கூட கூட அவன் இறந்தே போய் விடுகிறான் அவனுக்கு பிறகு ஆக்கம் ஏது அறம் ஏது அங்கனமாகவும் அறங்கூறும் ஆக்கம் தரும் என்று கூறியது என்னை அப்படின்னு தூய தமிழ்ல கேள்வி எழுதி வைக்கிறான் உட்கார்றாங்க இப்ப அவனுக்கு வயசு என்ன முப்பத்தஞ்சு நேத்தான் இறந்து போனானா திருவள்ளுவர் சொன்ன ஒண்ணு ஆமா அப்ப திருசொல்ல இறந்து போயிட்டாவ ஏன்னா சாதல் அறமும் ஆக்க தரும் சொல்லுவோன்னு பெரிய சொல்லி சொல்லிவிட்டா சேர்த்து விட்டான் இப்ப அவனுக்கு என்ன அறம் என்ன ஆக்கங்கிறியா அவன் இயல்பா இருந்திருந்தா இன்னொரு முப்பது ஆண்டு வாழ்ந்திருப்பான் ஜாதகப்படி அல்லவா ஜாதகத்திலான இப்படி இடையில இறப்பு இருக்கும்னு சொல்லியிருக்கோம் இருந்தாலும் ஒரு காலம் அவன் தகர்த்து வந்தான்னு வச்சுங்க இன்னும் முப்பத்தஞ்சு ஆண்டு இருந்தான்னா இப்ப முப்பத்தஞ்சு ஆண்டுலயே இத்தனை பேரை புறங்குடி இருக்கிறான் இன்னும் முப்பத்தஞ்சு ஆண்டு இருந்தான்னா இன்னும் குறைஞ்ச ஒரு லட்சம் பேராவது குறைச்சிடுவான் புறங்குறிப்பான் இந்த புறங்கூறுனா அதனுடைய வர்ற பாவம் அதனால வருகின்ற அந்த இவனுக்கு தீங்கு அதெல்லாம் இன்னைக்கே போயிட்டு பத்தியா அதனால் இது அறங்கூறும் ஆக்கம் தரும் என்றார் இன்னும் பத்து ஆண்டு இருந்து இன்னும் அது செஞ்சுட்டு இன்னும் பல தீங்கு பெறுவதை விட இன்னைக்கு போறது ஆகவே அவ்வளவு பெரிய தீங்குல இருந்து மைனஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டான் பத்தியா அதுதான் அறங்கூறும் ஆக்கம் தரும் என்றார் உகாரானார் பருமை இல்ல சிவா ஆகவே அது போல இங்கே உள கருத்துணை நினைந்து உளம் பெருங்காலம் செய்ததும் இலைநெஞ்சே அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா இந்த உள்ளத்தை ஒரு பெரிய கலன் கலன்னா தூய்மையான இடமாக வைக்கணும் அப்பதான் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் யாரு அப்பர் சுவாமிகள் நெஞ்சம் உமக்கே பெருமானி ஒட்டையெல்லாம் தட்டிட்டேன் சாமி என் ஒற்றை தட்டிட்டேனா நல்ல ஒயிட் வாஷ் எல்லாம் பண்ணு சாமி அப்படியா கீழே சாணம் போட்டு மொழி இருக்கிற சாமி நல்ல கோலம் எல்லாம் போட்டுட்டேன் நல்ல தோரணம் எல்லாம் கட்டிட்டேன் பூவெல்லாம் வச்சிருக்கிறேன் உங்களுக்கு வரும்போது வரவேற்புக்காக ஒரு மாலையை வச்சிருக்கிறேன் எல்லாம் செஞ்சுட்டேன் சாமி அப்படியாடா நெஞ்சம் உமைக்கே இடமாக வைத்தே அழியாது ஒரு போதும் பா அப்படி ஆகணுமா அவன் இருக்கிறதுக்கு நாம் ஒரு வீட்டுக்கு குடிப்போம்னு என்ன பண்ண வேண்டியிருக்கு ஒற்றையை தட்டி தட்டியை தட்டி தானே போறேங்கிறான் மண்ணி மடாமல் போயிடுறோமா அது கூட ஆண்டு கொண்டிருக்கணும்னா அதான் நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்து அது கூட இன்னொன்னு உமக்கே ஏன் வேற யாருக்கும் ஒரு ஆளுக்கு நான் மரம் விட மாட்டேன் லட்சம் இல்லை கோடி வாடகை கொடுத்தாலும் தரமாட்டேன் அப்படியாடா எனக்கா ஒதுக்கி வச்சிருக்கிற சுவாமி வேற யாருக்கும் இல்ல சுவாமி உமைக்கு நெஞ்சம் உமைக்கே இடமாக வைத்தேன் வச்சது மட்டும் இல்ல சுவாமி எப்ப வருவீங்கன்னு அப்படி பார்த்து பார்த்துட்டு இருக்கிற சாமி அங்க யாராவது பார்த்தா சிவபெருமானா இல்ல அது திருவண்ணாமலைக்காரங்க சரி சரி திரும்ப பார்த்துட்டேன் பார்த்துட்டு யார் யாரு யாருங்களா சரி சரி எல்லாருமே இப்படி நினையாது ஒரு போதும் இருந்தறியேன் அருமையான அப்ப அந்த ஊழம் பெருங்காலம் செய்ததும் இலை நெஞ்சே என்ற திருவாசகமும் நெஞ்சும் உமக்கே இடமாக வைத்தேன் என்ற அப்பர் சுவாமிகள் திருவாக்கும் ரெண்டு மூணு ரெண்டு மூணு அப்போ அவன் குடியிருக்க வேண்டும் என்றால் அவ்வளவு தூய்மையாக அவ்வளவு நன்மையாக அந்த இடத்தை வைக்கணும் அப்படி செய்யணுமே என்று நெஞ்செருவி சொல்றார் ஊழம் பெருங்காலன் பெரிய நல்ல அவன் எழுந்தொழி இருப்பதற்குரிய ஏற்ற இடமாக செய்ததும் இறை நெஞ்சே பலகருத்துடையான்கடல் பணிந்திலை துன்பத்தை எல்லாம் நீக்குகின்ற திருவடி நீ பணியவும் இல்லை பரகதி புகுவாணி உனக்கு மேலான கதி எங்கப்பா வரப்போகுது பரம்னா மேல் அர்த்தம் கதின்னா தெரியும் அதனால பரகதி புகுவாணி இது நம்ம ஞானசமுதர் வாக்கல எண்ணில் நல்ல கதிக்கு யாரும் குறைவிலை அவரு பரகதி என்றார் எண்ணில் நல்ல கதிக்கு என்றார் ஞானசம்பந்தம் எல்லாம் ரெண்டு பேரும் ரொம்ப அருமையிலும் புகுவதாவதும் போதரவில்லதும் பொன்னகற்போக போதற்கு உருகுவதாவதும் எந்த எம்பிரான் என்னை ஆண்டவன் கடற்க அன்பு நெழுவதாவதும் நித்தரும் அமுதொடு தேனொடு பால் கட்டி மிகுவதாவதும் இந்தனில் மற்ற இதற்கு என் செய்கேன் வினையேனே புகுவதாவதும் அப்படிலாம் நீ புகணும் எங்கே நெஞ்சில போதரவு இல்லாதும் கூந்த பின் மீண்டும் வெளியில வரக்கூடாது என் நெஞ்சிலேயே இருக்கணும் பொன்னகர் புகப்போதற்கு உகுவதாவதும் என் நெஞ்சு என்ன பண்ணணும்னா அது அழுது கொண்டே இருக்கணும் எதற்கு அந்த பொன்னகர் போவதற்கு பொன்னகருங்கிறது எது செல்வர் சிவபுரத்தின் அந்த சிவபுரம் அந்த பொன்னகர் புகப்போவதற்கு உருகுவதாவதும் எந்த எம்பிரான் என்னை ஆண்டவன் கடற்கு அன்பு நெருவதாவதும் என்னை நீ ஆண்ட காரணத்தினாலே உன்னை நினைக்கின்ற பொழுதெல்லாம் நெஞ்ச அப்படியே நெகிழும் நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்துருக எங்க கந்தரன் நெஞ்ச கனகல்ல நெகிழ்ந்துருக தஞ்ச தரு சண்முகனுக்கு இயல் செய்ய ஒரு இது செய்தி நம்ம தெரியல கந்தரன் ஊதி எல்லாம் ஐம்பத்தோரு பாட்டு தானே மயிலாடுதுறையில ஒரு பழையவர்கிட்ட நூறு பாட்டு இருந்தது கந்தரிட பூஜை பாத்துறீங்களா இல்ல அப்ப வாரியார் சுவாமிகள் இருந்தாங்க ஏன்னா அவருதான் இருக்கலாம் அத்தா இருக்கு அதனால என்னன்னு கேட்டா எழுதுனு எல்லாம் போடுவார் நம்ம வீட்டுக்கெல்லாம் வருவார் ரொம்ப நல்லா இதா இருப்பார் கடைசியா மலேசியாவில் ரெண்டு பேரும் பார்த்தோம் அதான் ஆப்பிள் சாம்பார் சாப்பிட்டு போங்கன்னு ஆப்பிள் சாம்பார் ஆமா நீங்க ஏன்னா கடைசி நான் போயிட்டு நான் மலேசியா விட்டு வரப்போறேன் அவர் அன்னைக்கு தான் வந்திருக்கிறார் பெரியவர் வந்திருக்காருன்னு சொல்லி போய் பார்த்தோம் பார்த்தோன்னு என்ன நீங்க அதுக்குள்ள போறீங்க தொல்காப்பியம்லாம் இங்க சொல்லுங்க நீங்க ஏன்னா நான் சன்னிதானத்துக்கு எழுதுறேன் நீங்க ரெண்டு மாசம் இங்க இருங்க அப்படின்னு இல்ல சாமி நான் புறப்படுறது எல்லா இதெல்லாம் வாங்கிவிட்டேன் என்ன நீங்க கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப அன்பா இருப்பார் அப்புறம் தான் சொல்றது ஆப்பிள் சாம்பார் வைக்க சொல்லியிருக்கிறேன் சாப்பிட்டு போலாம் கடைசியா அவரோட ஆப்பிள் சாம்பார் மலேசியாவில் சாப்பிட்டு இனிமே ஒருவர் நல்ல திருப்போடுக்கு யார் இருக்கா யாரும் அவருக்கு எழுதுனே இந்த சுவாமி அப்பா எல்லாம் வாங்கி கொடுத்தது கூட எங்களுக்கு கந்தன் போது இந்த ஐம்பத்தோரு பாட்டு தான் நெட்டு பண்ணா எட்டு பண்ணியிருந்தோம் அதான் சொன்னது கொஞ்சம் கேட்டோம் அதனால எல்லாம் ஐம்பத்தோரு பாட்டு எட்டு பண்ணல வாரியார் சாமியில் தொகுத்து ஒரு சின்ன ஒரு பதினஞ்சு பாட்டு அதில் தொகுத்து போட்டிருந்தார் அதை அப்பா வாங்கி கொடுத்து நெட்டு பண்ணிப்பாரு அதெல்லாம் பாருங்க உல்லாச நிராகுல யோக இது சல்லாப வினோதன நீரையோ எல்லாமரை என்ன இழந்தெல்லாம் சொல்லாய் முருகாசுரபூபதி வானோ புல்லுவா கலமாருதமோ ஞானோதயமோ நவிலாமரை அது நெற்று அதனால இளமை காலத்துல பண்ண முடிஞ்சது அதனால இளமை காலத்துல சொல்லுங்க ஒரு ரூபாய் ரூபாய் வந்து நம்ம கடைசி நூறு பாட்டு கிடைச்சிருக்கு மயிலாடுதுறையில் ஒரு பிரதி ஆனா வந்து சாமி வந்து அந்த மாதிரி நூறு பாட்டு இருப்பதாக எங்களுக்கு இது வரைக்கும் தெரியல சாமிக்கு தெரிஞ்சிருந்தா அது சொல்லணும் அப்படிங்கிறது உடனே பிராம்டா கல்லட்டு ரொம்ப அருமையில ஆனா எல்லாம் எழுதுன்னு கேட்டா நேர் நேரா வாக்கியம் இருக்காது இங்க இருந்து அப்படி போகும் அது நேரம் கடைசியில் அன்பன் கிருபானந்தவாகி அப்படின்னு சொல்லி இருப்பார் அன்பர் இதெல்லாம் போட்டுட்டு நான் இதுவரை கந்தரன் போது ஐம்பத்தோரு பாடல் தான் பார்த்திருக்கிறேன் தாங்கள் எழுதியது எனக்கு புதிதாக இருக்கிறது நான் அடியேன் பார்க்கவில்லை இருந்தால் அதை பத்திரமாக எனக்கு அனுப்பிவிங்கள் நான் உடனே அப்புறம் திருப்பனந்தால உடனே நம்ம போட்டுருவோம் அப்படின்ட்டாங்க நான் அந்த பாட்டுக்கு இந்த வரம் பாட்டு இந்த வரம் பொடிப்புற எழுதி நூத்தி ஒரு பாட்டும் திருப்பனந்தாள் காசிமணத்துல போட்டுக்கிறோம் அதுல ஒரு பிரதியை அப்புறம் ஆரம்பிச்சேன் ரொம்ப நன்றி பார்த்து எல்லாம் பார்த்தால் அறுபதாயிரம் வாக்கு போலத்தான் இருக்கிறது ஆனால் தமிழகத்தில் இந்த மாதிரி ஐம்பத்தி ஒரு பாட்டு தான் இருக்கிறதா கேள்வியை தவிர இப்படி நூறு இருப்பதாக இதுவரை நான் பார்க்கவில்லை நூத்தி ரெண்டு இங்கு மயிலாடுதுறை கொடுத்தாங்க கொடுத்த உடனே சாமிகிட்ட சொன்னேன் சரி அப்படியான இருக்கிறது எழுதி போட்டலாம் நாங்க ஒரு சந்தேகம் சாமி ஏன் அப்ப அவர் அத்தாரிட்டியா இருந்ததுனால அவரை கேட்டோம் அவர் தானே பார்க்கலன்ட்டு சரி இது ஆனா வாக்கு பாத்தீங்கன்னா வாரு அந்த முதல்ல நெஞ்ச கனகல் நிகழ்ந்துருக தஞ்சத்தல் சண்முக அதே மாதிரி சந்தம் இல்லை சரி இருக்குது பெரியவங்க அவர் அவர் அருமையிலாரு ஆனா பல பெரியவர்கள் என்ன பதிவு இருக்கா வச்சிருக்கீங்களா ரொம்ப அருமை ஆமா என்னமோ ஒரு காலம் அதெல்லாம் போச்சு அதுல கந்தர் அலங்காரம் ரொம்ப அருமையானது கந்தர் அலங்காரம் ரொம்ப அருமையான பகுதிகள் எல்லாம் இருக்கிறது என்ன பண்றது கொள்ளித்தலையே இரும்பது போல குறைநந்தன் துயரை ஒடித்தருளாய் ஒரு கோடி விட்டம் தள்ளி கொழிக்கும் கதிச்சந்தில் மேவிய சேவகனே வள்ளிக்கு வாய்த்தவனே மயிலேறிய மாணிக்கம் விழிக்கு துணைத்திறனால் அருமையான என்ன எனவே பாருங்க எந்த எம்பிரான் என்னை ஆண்டவன் கடற்கன்பு நெழுவதாவதும் அதான் நெஞ்ச கனகல நெழுதல்னு சொன்னேன் அதுக்காக நெழுவதாவதும் நித்தலும் அமுதோடு தேனோடு பால் கட்டி மிகுவதாவதும் உன்னை நினைக்கும் போது என்ன என்ன ஞாபகம் வரும்னு கேட்டா ஒவ்வொரு நாள் நினைக்கும் போதெல்லாம் இதான் ஞாபகம் வரணும் உன்னுடைய உன்னுடைய அந்த அருள் தன்மைக்கு ஓமை என்னன்னு கேட்டா அமுதம் என்று சொல்லலாம் தேன் சொல்லலாம் பால் சொல்லலாம் கட்டின்னு சொல்லலாம் இல்ல தேனோடு பால் கட்டி கட்டிங்கிறது எது கரும்பு கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர்ப்பு உடனே திருமணம் பண்ணும் பெரிய பண்ணிருங்களா இவரு அப்பர் சுவாமி <laughs> எனவே பொதுவாக கட்டி என்றாரேனும் வெள்ளக்கட்டி எண்ணெய் கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் என்றாராகலின் பரிமையாளர் இருந்தால் அப்படி எழுதியிருப்பார் பரிமையாளர் வச்சுங்க இங்க கட்டின்னு அவர் விளம்பரம் என்ன பண்றாரு கட்டி ஈண்டு வெள்ளத்தினுடைய கட்டியை உணர்த்திற்று எண்ணெய் கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் என்றாராகலின் அப்படின்னு பெரியவங்க எல்லாம் ஒரு எழுதும்படியான அமைப்பு நமக்கு கிடைக்கல கிடைச்சிருந்தா அப்படிதான் இருப்பாங்க அருமையா இருப்பாங்க என்ன பண்றாங்க திருக்குறள் உரையாசிரியரும் தொல்காப்பிய உரையாசிரியர் எனக்கு உரையில் அதெல்லாம் எங்கேயோ புண்ணியம் இல்லை எனவே மிகுவதாவதும் இன்றனில் உன்னை நினைத்தாலே இப்படியெல்லாம் ஞாபகம் வரணும் அமதை விட சிறந்தவன் தேனோட சிறந்தவன் பாலை விட சிறந்தவன் கட்டியை விட சிறந்தவன் என்றெல்லாம் இருக்கணும் அப்படியெல்லாம் இன்றனின் இதெல்லாம் என் மனசுல வரவே இல்லை ஆதலால் மற்ற என் செய்வேன் வினையே நீ என்னுடைய வினை சுவாமி உன்னை நினைக்கின்ற பொழுதே இதை நினைக்கணும் அப்படியெல்லாம் நினையாமல் நான் ஏதோ ஒன்று ஒரு சாதாரண ஒரு பொருளா கருதியிருக்கிறேன் அவர் பாருங்க கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குடல் பாவினல்லாரினும் தனிமுடி கவித்த ஆளும் அரசினும் இனியன் தன்னடைந்தார்க்கு இதை வருதனும் அதே முன்னால மாசில் வீணை மாலை மதியமும் வீசு தண்டலும் வீங்கிட வேனிலும் மூசு வண்டலை பொய்கையும் கொண்டதே ஈசன் எந்த நேரினே நாமெல்லாம் இனிமே பெருமான் திருவடி என்னைக்கு அடைய போறோமோ நம்ம தெரியல இந்த திருமுறை வாயிலாகவாவது இப்படி எல்லாம் இருக்கும் என்று நினைக்கிறோம் நாம கேள்வி ஒரு காலத்துல இதெல்லாம் அடையணுமே அதுதான் இவ்வளவு அடைவதற்கு முன்னாலே எல்லாம் இருக்கும்னு சொல்றாங்களே என்னைக்கு நாம் அடைவோம் ஏக்கம்தான் வருது அருமையா இருக்காங்க மாசில் வீணி மாலை மதியம் வீசு தண்டல் வீங்கில வீணில் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் என்று இணைகிறது இவர் தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் அடிய ஒருவர் ஒருவர் விஞ்சி போறாங்க இதெல்லாம் நமக்கு அனுபவத்துக்கு வரணுமே வெறும் வாயினால படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அவ்வளவுதான் நம்முடைய அனுபவத்துக்கு வந்து பெருமானை அடையணுமே திருவருள் கூட்டிவிக்கும் எனவே மிகுவதாவதும் இந்தனில் மற்ற இதற்கு என் செய்கேன் வினையேனி வினையன் புகழ் உடையார் பிறரார் என்னை போல வினை மிகுதி உடையவர்கள் வேற யாருமே இல்லை சுவாமி அவ்வளவு வினை எங்கிட்ட இருக்கு உடையான் அடிநாயேனை இணையின் பாகமும் பிரிவது திருக்குறிப்பன்று உன்னை ஒரு திணையளவு நேரம் கூட பிரியக்கூடாது பிரியக்கூடாது இல்லவா நான் இவ்வளவு நாள் பிரிஞ்சிருக்கனே பாத்தீங்களா இந்த திணை பனை இந்த ரெண்டு சொல்லும் ரொம்ப சிறுமிக்காக காட்டப்படுகிற அளவைகள் திருக்குறள்ல திணைத்துணை நன்றி செய்யணும் அதே போல திணைத்துணை நன்றி செய்யணும் பணத்தை கொள்ளப்படுவார் அப்புறம் இன்னொரு திணை இருக்கு இவ்வளவு கடுமையான என்ன எழுதினார் ஏன் சாமி திணை பனிங்கிறத சின்னதுக்கு திணையும் மிக பெருசுக்கு பனியும் எடுத்து காட்டார் திருவள்ளுவர் எடுத்து காட்டுறாரு சரி ரைட் அப்படி மிக சின்னதுக்கு திணையும் மிகப்பெரியதற்கு பணியும் எடுத்து காட்டுறாரு அப்படியான என்ன திருவள்ளுவருடைய நோக்கத்தில் மிகச்சிறுமைக்கு திணையும் மிக பெருமைக்கு பணியும் காட்டுவது இயல்பு திணை பனை என்பன சிறுமை பெருமைகளுக்கு காட்டும் அளவைகள் போற போக்கு அது அவருடைய பாணிப்பா நீ தெனைய விட இன்னும் சின்னது இருக்கலாம் பனையை விட என்ன இவ்வளவு பெருசு இருக்கலாம் திருவள்ளுவர் கருத்துக்கு மிக சின்னதுக்கு திணை மிக பெரிதற்கு பனை அவருடைய அமைப்புல அவருடைய தெளிவா தூக்கி நீங்க ஆயிரத்தி முன்னூத்தி பதிவு படிச்சாலும் கூட குரல இது மாதிரி வருகின்ற பொழுது ஓஹோ திருவள்ளுவர் கருத்துக்கு ரொம்ப சின்னதுன்னா திணைதான் இருக்கு ரொம்ப பெருசுன்னா பனிதான் இருக்கு எழுதிட்டு போறாங்களே ஆசிரியருடைய கருத்தை எடுத்து இதுதான் அவருடைய கருத்து என்று எழுதுவதற்கெல்லாம் அவ்வளவு செம்மாந்த புலமையெல்லாம் பரிமையாளர் போன்றவர்களுக்கு தான் உண்டு எனவே தினை இன்பாகமும் பிரிவது திருக்குறிப்பன்று மிகச்சிறிது நேரம் கூட பெருமாள் விட்டு பிரியக்கூடாது மற்ற அதனாலே முனைவன் பாதம் நன் மலர் பரிந்திருந்தும் ஆனா என்னையளவு கூட பிரிந்திருக்க கூடாது இப்ப நான் அவர் பிரிந்து பல ஆண்டுகள் ஆயின ஆனா நான் இன்னும் இருக்கிறேன் அப்படி இருப்பதனால என்ன தெரியுதுன்னா நான் மலர் பிரிந்திருந்தும் நான் முட்டிலேன் பாவம் இயல்பா உயிர் போயிருக்கணும் அப்படியா அவர் பிரிந்தாரா அப்படின்னா தானே அடங்கி இருக்கணும் அதுதான் உண்மை எனக்கு பிரிந்தாருன்னு சொல்லி இவ்வளவு நாள் இருந்திருக்கனே அதனால இந்த மாதிரி கல்லுல போய் முட்டிக்கணும் முட்டிலேன் தலை கேனு முட்டிலேன் தலை கீரேன் தலையை நானே பிரித்துக் கொள்ள இணையன் பாவனை இரும்பு கல்மனம் பாவனை இரும்பு அவனை பற்றி நான் ரொம்ப அப்படியே பேசுறதெல்லாம் கூட பாவனை எல்லாம் சும்மா வெறும் இரும்பு அவ்வளவு கெட்டி பன்மையானது அப்புறம் கல் மனம் என்னுடைய மனம் எப்படினாரு கல்லான மனம்னாரு சரி உங்களுக்கு பாவனை இரும்பா போச்சு மனமும் கல்லா போச்சு செவி என்னதுன்னாரு எனக்கே தெரியல போட செவி இன்னதென்று அறியேனே பாவம் நீ நெஞ்சு எப்படிங்க கல்லா போச்சு நான் ஒரு பாவனை பண்ணி ஒண்ணு நினைக்கிறதெல்லாம் வேற இரும்பு இந்த காது என்னன்னாரு இது ரெண்டும் தெரியுதாப்பா அது என்னதுன்னு தெரியலன்னு திருவள்ளுவர் அங்கிருந்து வந்தார் என்னப்பா திருவாசகமா படிக்கிறீங்களா அப்படின்னார் இந்த செவி இன்னதென்று அறியேனேன்னு சொல்லிவிட்டார் சுவாமி அவர் சொல்லும்போது அதுக்கு மேல எனக்கு விளங்கல்